رضوان الله عليهم اجمعين அனில் ஃபிரக்கத்தின் நாஜியா ஹுவ கால் மா அன அலைஹி வா சஹாபி அவ் கமா கால் அலஹி சலாத்து வசலாம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருவையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் இந்த தீனல் இஸ்லாத்தை எப்படி ஒரு முழுமையான மார்க்கமாக பரிபூர்ணமான மார்க்கமாக ஆக்கி இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தானோ அன்றே இந்த பரிபூர்ணமான மார்க்கத்தை பழிவாங்குவதற்காக அதனை சுக்குநூறாக சிதறடிப்பதற்காக பல பிரிவுகளாக பிரிப்பதற்காக உரிய ஏற்பாடுகளையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய எதிரிகள் மூலமாகவே இந்த உலகத்திலே செய்துவிட்டான் சொல்லிவிட்டு அதையும் அல்லாஹ் தெளிவாக தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் சல்லாஹ் அலையம் அவருடைய போதனையின் மூலமாகவும் தெளிவுபடுத்தினான் அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை பிளவுபடுத்துவதற்காக பிரிவினை ஏற்படுத்துவதற்காக சுக்குநூறாக ஆக்குவதற்காக சில சக்திகள் தோன்றுவார்கள் நபியே அந்த சக்திகளிடத்திலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கண்மணி நாயகம் ரசுலே கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை முன்னிலையாக வைத்து முகாத்தபாக வைத்து கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அந்த எச்சரிக்கையை நமக்கு தெளிவுபடுத்தினான் அதே போன்ற கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் தங்களுடைய கடைசி காலம் வரை சஹாபாக்களை முன்னிலையாக வைத்து செகண்ட் பெர்சனாக வைத்து முகாத்தபாக வைத்து கியாமத்து நாள் வரை வரக்கூடிய உம்மத்தினரை எச்சரிக்கைப்படுத்தினார்கள் இப்படி அல்லாவுடைய மார்க்கத்தை பிளவுபடுத்தக்கூடிய கூறு போடக்கூடிய கூட்டங்கள் உருவாவார்கள் அந்த கூட்டத்தினத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் எச்சரித்தார்கள் அருமை சகோதரர்களே இது எதற்காக சொல்கிறேன் என்றால் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை அல்லா ரபுல் ஆலமின் என்று ஒரு முழுமை பெற்ற மாமனிதராக இந்த பரிசுத்தமான தீனல் இஸ்லாத்திரை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற நபியாக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தானோ அப்பொழுதிருந்தே பொறாமை பிடித்த யூதர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை சின்னாபின்னப்படுத்துவதற்காக சிதறடிப்பதற்காக பிளவுபடுத்துவதற்காக பாகுபடுத்துவதற்காக சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்தார்கள் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்று நாம் ஆங்கிலத்தில் கேள்விப்பட்டிருப்போம் பிரித்தாலும் சூழ்ச்சி அதாவது தமிழ் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நீதி கதைகளை கேள்விப்பட்டிருப்போம் நான்கு மாடுகள் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து மேய்ந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு நான் ஒரு சிங்கம் வேட்டையாட வந்த பொழுது அந்த நான்கு மாடுகளும் சேர்ந்து சிங்கத்தை விரட்டி விட்டன பிறகு அந்த சிங்கம் ஒரு குள்ள நெறி இடத்தில் ஆலோசனை கேட்டு அந்த நான்கு மாடுகளுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி நான்கு மாடும் நாலு திசையில் சண்டை போட்டுக்கொண்டு மேய ஆரம்பித்தது இப்பொழுது சிங்கம் ஒவ்வொரு மாடாக அடித்து சாப்பிட்டு விட்டது என்று நீதி கதை கேள்விப்பட்டிருப்போம் இதுதான் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி நாம் ஒரு காரியத்தை ஒரு சூழ்ச்சியை நிறைவேற்ற முற்படும் பொழுது அந்த சூழ்ச்சியை முறிப்ப முறியடிப்பதற்காக ஒட்டுமொத்த சக்திகளும் எதிர்த்து வரும் பொழுது அந்த எதிர்ப்பு சக்தியை பிளவுபடுத்திவிட்டால் பிரிவுபடுத்திவிட்டால் அதற்கு பிறகு நம்முடைய சூழ்ச்சியை லேசான முறையிலே அவருக்கு மத்தியில் நிறைவேற்றி விடலாம் என்பதுதான் இந்த யூதர்கள் உலகத்தில் முதன் முதலாக கண்டுபிடித்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்று சொல்வார்கள் பிரித்தாலும் சூழ்ச்சி பிரித்து விட்டால் அதற்கு பிறகு அவரை நாம் ஆண்டு கொள்ளலாம் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது நாம் அவர்களை ஆள முடியாது நம்முடைய சூழ்ச்சி அவர்களை ஆள முடியாது அவர்களை பிரித்து விட்டால் அதற்கு பிறகு நம்முடைய சூழ்ச்சியினால் அவர்களை நாம் ஆண்டு கொள்ளலாம் என்பதுதான் யூதர்களுடைய சூழ்ச்சி யூதர்களுடைய திட்டம் அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அடிப்படையிலே யூதர்கள் எப்பொழுதெல்லாம் யார் யாரெல்லாம் தங்களுடைய கொள்கைக்கு தங்களுடைய மனோ இச்சைக்கு தங்களுடைய விருப்பத்திற்கு மாறான கொள்கைகள் இந்த உலகத்திற்கு வந்ததோ அப்பொழுதெல்லாம் இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்று சொல்லக்கூடிய பிரித்தாளும் சூழ்ச்சியை யூதர்கள் கையாள ஆரம்பித்தார்கள் அது ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் கொண்டு வந்த கிறிஸ்தவ மதத்திலும் அவருடைய சூழ்ச்சி விளையாடல் கை விளையாடல் நடைபெற்றது கண்மணி நாயகம் ரசோலை கரீம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த இறுதி மார்க்கமான இந்த அலி இஸ்லாத்திலும் யூதர்கள் தங்களுடைய சூழ்ச்சி விளையாட்டை திருவிளையாட்டை விளையாட தவறவில்லை எப்படி அதற்கு ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் வானத்தளவிலே உயர்த்தப்பட்ட பிறகு வானத்தளவிலே அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்காக உயர்த்தப்பட்ட பிறகு உயர்த்தப்பட்டு எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு சென் பவுல் என்பவன் பிறக்கின்றான் யூத மதத்திலே அந்த யூத மதத்தை சார்ந்த சென் பவுல் என்பவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பயிற்சி கொடுத்து யூதர்கள் கிறிஸ்தவ மதத்தை குழ குழப்புவதற்காக கிறிஸ்தவ மதத்தை சீரழிப்பதற்காக அந்த பவுல் அடிகளார் என்று சொல்லக்கூடிய சென் பவுலை உருவாக்கி அந்த சென் பவுல் தான் அதற்கு ஈசா அலை சலாத்து வலாம் அவர்கள் உலகத்திற்கு போதித்த ஏகத்துவத்தை தௌஹைதை சிதறடித்து ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய மூன்று தெய்வ கொள்கையை முதன் முதலாக கிறிஸ்தவத்தில் அறிமுகப்படுத்தினான் இந்த சென்ட் பவுல் தான் அதை தீசாலை சலாத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சென்ட் பவுலுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது பவுலடிகளாக இருக்கும் ஈசாவுக்கு ஈசா அலை இஸ்லாத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது ஈசா அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் போதித்த மார்க்கம் அல்லாவுடைய ஏகத்துவ மார்க்கம் அதற்கு அல்லா ரபுல்லாலின் பேர் வைத்தான் நசாராக்கள் என்று பேர் வைத்தான் ஆனால் அதற்கு எதிரான ஈசா அலை இஸ்லாத்தை வேசியின் மகன் நடத்தை கெட்ட பெண்ணின் மகன் என்று கேவலப்படுத்திய இழிவுபடுத்திய யூதர்கள் ஈசா அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தை கேவலப்படுத்துவதற்காக சென் பவுல் என்ற ஒரு யூதனை தேர்ந்தெடுத்து அந்த யூதன் தான் முதன் முதலிலே ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய மூன்று தெய்வ கொள்கை பிதா சுதன் பரிசுத்தாழ்வி என்ற மூன்று தெய்வ கொள்கை முதன் முதலாக கிறிஸ்தவத்தில் உருவாக்கி இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் ஈசா அலை இஸ்லாத்து வலாம் அவர்கள் போதித்த மார்க்கம் அழிக்கப்பட்டு மறக்கடிக்கப்பட்டு கிறிஸ்தவம் என்றாலே என்ன ட்ரினிட்டியை ஏற்றுக்கொள்பவன் தான் கிறிஸ்தவன் மூன்று தெய்வ கொள்கையை ஏற்றுக்கொள்பவன் தான் கிறிஸ்தவன் பிதாசுதன் பரிசுத்தாவி என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்வதான் கிறிஸ்தவன் என்ற தாங்கள் சாதிக்க நினைத்த சூழ்ச்சியை யூதர்கள் கிறிஸ்தவ மதத்திலே சாதித்து விட்டார்கள் அதே போன்று அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக எப்படி கிறிஸ்தவத்திற்கு ஒரு சென்ட் பவுல் என்பவனை தேர்ந்தெடுத்தார்களோ யூதர்கள் அதுபோன்று அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்திலே அப்துல்லாஹிபின் சபா என்பவனை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த அப்துல்லாஹிபின் சபா எங்கிருந்து தோன்றினா இவன் எந்த மதத்தை சார்ந்தவன் எந்த இனத்தை சார்ந்தவன் என்று பார்த்தால் இவனும் ஒரு யூதனுடைய கையால் வெறும் அப்துல்லாங்கிற பேரை பார்த்து ஏதோ ஒரு முஸ்லீம் போல தெரியுது அல்லாவுடைய இறையச்சம் உள்ள தக்குவாதாரி போல நம்ம தப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடாது அப்துல்லா இவன் சபா என்பவன் இவனும் யூத கொள்கையை சார்ந்தவன் இவனை தேர்ந்தெடுத்தார்கள் எந்த யாருடைய காலத்திலே அதற்கு உமரதி அல்லாஹத்தனோட காலத்திலே அதற்கு உமரதி அல்லாஹத்தன பேர் உஸ்மான் ரதி அல்லான காலத்திலே உமரதி அல்லாஹத்தன் இருக்கும் வரை யூதர்களால் கிறிஸ்தவ அல்லாவுடைய மார்க்கத்திலே கையாடல்கள் செய்ய முடியவில்லை சூழ்ச்சி செய்ய முடியவில்லை அதற்கு பிறகு அதற்கு அவுபக்க சித்தியக் ரதி அல்லாஹத்தின் ஆட்சி காலத்திலும் யூதர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதற்கு பிறகு உஸ்மான் ரதி அல்லாஹத்தின் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எக்கச்சக்கமான ஃபித்னாக்கள் குழப்பங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் ஏன் சொல்லப்போனால் இந்த யூதர்களுடைய கைக்கூலியான யூதனுடைய ஏஜெண்டான இந்த அப்துல்லா இபின் சபா என்பவன் இவன் சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே சண்டையை மூட்டிவிட்டு அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹுத்தலானாக்கும் அதற்கு அலி ரதி அல்லாஹுத்தலானாக்கும் ஜங்கே ஜமல் என்று சொல்லக்கூடிய ஜமல் யுத்தம் ஒட்டக யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தத்தையே நிகழ்வதற்கு காரணமாக இருந்தவன் அதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியிலே சிஃபின் யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்தவன் அலஹம்துல்லா ரபுல் ஆலமீன் அந்த சத் பரிசுத்தமான சத்திய சஹாபாக்களை அப்படிப்பட்ட ஒரு போர் நிகழாமல் யாருடைய கத்தியையும் முஸ்லீமுடைய ரத்தத்தினால் விளையாடக்கூடிய அளவுக்கு ஆக்காமல் எந்த ஒரு முஸ்லீமுடைய ரத்தமும் பூமியில சிந்தப்படாமல் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் தீனல் இஸ்லாத்தையும் பாதுகாத்தான் வரலாற்றையும் பாதுகாத்தான் சத்திய சஹாபாக்களின் கண்ணியத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் ஆனாலும் இன்றளவும் வரலாற்றிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு நிகழ்ந்தது ஒரு இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு எதிர் உருவாக வாளை தூக்குவதற்கு காரணமாகிவிட்டது என்று வரலாறு பேசப்படுகிறது என்றால் இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரன் இந்த யூதர்களுடைய கையாளாகிய அப்துல்லா இப்னு சபா என்பவன் அதிலும் அவன் பெரிய வெற்றியை காண முடியவில்லை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் எப்படி கிறிஸ்தவ மதத்திற்கு அல்லாட பாதுகாப்பு இல்லை அதனால் அந்த சென்ட் பவுல் என்பவன் என்ன ஒரு மோசமான கொள்கையை அல்லாட தௌஹீதுக்கு மாற்றமாக ஏகத்துவத்திற்கு மாற்றமாக ஒரு போதனையை திரித்தானோ அதுவே இன்று கிறிஸ்தவ மதமாக மாறிவிட்டது அதே போன்று அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தினுடைய அடிப்படையும் சிதைக்க வேண்டும் குழப்ப வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக சஹாபாக்களுக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்தினான் தகராறு ஏற்படுத்தினான் கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தினான் ரபுல் அளவின் பாதுகாத்து விட்டான் அதற்கு பிறகு அல்லாவுடைய மார்க்கத்தின் பெயராலேயே புதுசாக யூதர்கள் வந்து சூழ்ச்சி பண்ணுறோன்னா முஸ்லீம்கள் அதை நம்ப மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே அவர்களுடைய பெயராலேயே முஸ்லீம்களுடைய பெயராலேயே முஸ்லீம் மார்க்கத்திலேயே குழப்பவாதிகளை உருவாக்க வேண்டும் என்று அந்த அப்துல்லா இபின் சபாவினால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய ஹாரிஜியாக்கள் மாத்தசிலாக்கள் இமாமியாக்கள் இப்படி பல பிரிவினர் உருவாந்து உருவானார்கள் அந்த பிரிவினரில் ஒருவர் தான் ஷியாக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இவர்கள் இந்த அப்துல்லா இபின் சபாவினுடைய புரொடக்ஷன்கள் இவர்கள் இந்த அப்துல் இவருடைய கொள்கை என்ன ஒரு கட்டத்திலே அலி ரதி அல்லாஹத்தலானுக்கும் உஸ்மான் ரதி அல்லாஹத்தனருக்குடைய கருத்து வேறுபாட்டை பெரிதுபடுத்தி ஆயிஷா ரதி அல்லாஹத்தலானுக்கும் அலி ரதிலானுக்கு இருந்த கருத்து வேறுபாடை பெரிதுபடுத்தி சத்திய சகாபாக்களுக்கு மத்தியில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகளை பெருசுபடுத்தி அதரத் அலி ரதி முன்னிலைப்படுத்தி எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தினார்கள் அதரத் அலிதான் அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பெண்ணை கொடுத்து ஏமாத்தி நுபவத்தை பிடுங்கிக் கொண்டார்கள் நவுதுபில்லா அல்லது அலிதான் அல்லாவுடைய ரசூலாக அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நுபுவத்தை கொண்டு வந்த ஜிபிரி அலி சலாத்து வலாம் ஆள் மாறாட்டமாகி அலியிடத்தில் கொடுக்க வேண்டிய நுபுவத்தை ரசூல்லாட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க இதெல்லாம் ஷியாக்களுடைய கொள்கைகள் இதில் கொஞ்சம் நல்ல ஷியாக்கள் எப்படின்னு சொன்னால் இல்லை அந்த அந்தளவுக்குலாம் மோசம் இல்லை அல்லாவுடைய தூதர் தான் ரசூல்லா தான் ரசூல் ஆனால் அல்லாவுடைய தூதருக்கு பிறகு அலி ரதி அல்லாஹத்தனை ஏமாற்றிட்டாங்க யாருன்னு சொன்னால் அபுபக்கர் ரதி அல்லானும் உமர் ரதி இல்லானும் அலி ரதனை ஏமாற்றிட்டாங்க இல்லைன்னா அல்லாவோட ரசூலுக்கு பிறகு முதல் ஹலீஃபாவாக அலி ரதி அல்லாத்தான் வந்திருக்கணும் ஆனால் அலி ரதனை ஏமாற்றி சூழ்ச்சி பண்ணி இந்த ரெண்டு பேரும் துரோகம் பண்ணி இவங்க ஹலீஃபாவாக இல்லாட்டாங்க என்று அல்லாவோட ரசூலை திட்டமாட்டார்கள் அவருடைய உத்தமமான இரண்டு தோழர்களை திட்டுவார்கள் இதெல்லாம் ஷியாக்களுடைய பல பிரிவுகள் இப்படி இந்த அப்துல்லா இவர் சபாவினால் உருவாக்கப்பட்ட ஷியாக்கள் இவர்களுடைய கொள்கை அளவிலே சஹாபாக்கள் சண்டை அளவிலே சின்ன சின்ன ஈகோ பிரச்சனையை மட்டும் அவர் உருவாக்கவில்லை இதை காரணமாக வைத்து அல்லாவுடைய மார்க்கத்தின் பெயராலே நிறைய அனாச்சாரங்களை புதுமைகளை விதாத்துகளை மார்க்கத்தில் இல்லாத ஷயாத்தின்களை சிறுக்குகளை மார்க்கத்தின் பெயரால் உருவாக்க ஆரம்பித்தார்கள் யார் இந்த ஷியாக்கள் இந்த அப்துல்லா இபின் சபாவுடைய வழி வந்தவர்கள் முழுக்க முழுக்க யூதர்களுடைய சூழ்ச்சி அல்லாவுடைய மார்க்கத்தின் பெயராலேயே மார்க்கத்தில் இல்லாத சில விதார்த்தங்களை உருவாக்கிவிட்டால் இந்த மக்கள் மார்க்கம் என்று நினைத்து கொண்டு செய்வார்கள் கடைசி நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடலாம் இதுதான் எம்பெருமான ரசூலி கரீம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தெல்ல தெளிவாக விலக்கி விட்டார்கள் இன்னைக்கு நம்ம குழம்பி போயிருக்கிறோம் என்ன ஹசரத் இந்த ஹசரத் ஒன்று சொல்றாரு அந்த ஹசரத் ஒன்று சொல்றாரு இந்த ஆலிம்சா ஒன்று சொல்றாரு அந்த ஆலிம்சா ஒன்று சொல்றாரு எல்லா ஆலிம்சா உங்களை மாதிரி தான் தாடி வச்சிருக்காங்க உங்களோட பெரிய தாடி வச்சிருக்காங்க நாங்கள் யார் பேசி கேட்கறது குழம்ப வேண்டாம் சகோதரர்களே கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லா அலிஸ்லாம் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க உங்களிடத்தில் எந்த ஒரு செயல் வந்தாலும் இது மார்க்கத்தில் இருக்கிறதா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டும் என்றால் மா அன அலைஹி வசாபி நானும் என்னுடைய சகாபாக்களும் எந்த மார்க்கத்தில் இருந்தோமோ நானும் என்னுடைய சகாபாக்களும் எந்த நிலையில் இருந்தோமோ அதை பின்பற்றுங்கள் அதுதான் உங்களுக்கு மார்க்கம் என்று தெளி தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஏனென்றால் இந்த யூதர்கள் ஒவ்வொரு மார்க்கத்தையா பிளவுபடுத்தி பிளவுபடுத்தி இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி பேரிலே மார்க்கத்தை சிதறடித்து சின்னாபின்னப்படுத்தி குழப்பிய பொழுது அல்லா ரபுல்லாலுமே தன்னுடைய ஹபீப் சல்லா அலுவலாம் அவருக்கு எச்சரித்தான் எப்படி இன்னல்லதீன ஃபர்ரகு தீனகும் இன்னல்லதீன ஃபர்ரக்கு தீனகும் நபியே யார் தங்களுடைய மார்க்கத்தை பிரித்து பிளவுபடுத்தி மார்க்கத்தை சின்ன பின்னப்படுத்தி ஓ கானு ஷியான் தனித்தனி ஷியாக்களாக ஆகிவிட்டார்களோ தனித்தனி பிரிவுகளாக ஆகிவிட்டார்கள் ஷியா என்றால் பிரிவு என்ற அர்த்தம் ஓ கானு ஷியான் தனித்தனி பிரிவுகளாக தனித்தனி ஷியாக்களாக ஆகிவிட்டார்களோ லெஸ் த மின்ஹும் ஃபி ஷே இன் அவர்களோடு உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது யாரை சொல்கிறான் அல்லாஹ் கண்மணி நாயம் சல்லல்லா அலிசம் அவர்களை பார்த்து சொல்கின்றான் லெஸ்தமினும் ஃபிஷையின் அவர்களோடு உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அம்ருகம் இழந்தா அவங்களுடைய பிரச்சனை அல்லாட் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அவங்கள அல்லாடைய மார்க்கத்தை பிளவுபடுத்தி சின்ன பின்னப்படுத்தி சூழ்ச்சிப்படுத்தி இந்த முஸ்லீம்கள் எல்லாம் நரகத்தில் கூட சேர்க்கணுங்க நான் சூழ்ச்சி பண்ணுறானே அவர்களோடு நபியை உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அம்ருகம் இல்லல்லா அவருடைய பிரச்சனையெல்லாம் அல்லாட் இருக்குது அல்லாஹ் அவர்களை பார்த்து கொள்வான் இன்னொரு வசனத்திலே இன்னும் தெளிவாக அல்லாஹ் சொன்னான் சுரத்தில் அண்ணாமிலே ஒலா தக்கூனு மினல் முஷ்ரிக்கீன் மூமின்களே நீங்கள் முஸ்ரிக்காக ஆகிவிடாதீர்கள் முஷ்ரிக்காக ஆகிவிடாதீர்கள் எத்தகைய முஷ்ரிக் தெரியுமா அல்லதீன ஃபர்ரகு தீனகம் தங்களுடைய மார்க்கத்தை பிளவுபடுத்தி சின்ன பின்னப்படுத்தி தனித்தனி குழுக்களாக தனித்தனி ஜமாத்துகளாக தனித்தனி ஷியாக்களாக தனித்தனி பிரிவுகளாக யார் ஆக்கிவிட்டார்களோ அவர்களோடு சேர்ந்து ஓ கானு ஷியான் தனித்தனி பிரிவாக பிரிந்து சென்று விட்டார்களோ அப்படிப்பட்ட முஷ்ரிக்குகளோடு நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள் ஏனென்றால் அல்லாஹ் சொல்றா குல்லு ஹிஸ்பின் பிமா அல்லதேயும் பரிஹோர் அந்த ஒவ்வொரு பிரிவுமே அந்த ஒவ்வொரு பிரிவுமே எத்தனை பிரிவுகளாக பிரிந்தார்களோ எத்தனை குழுக்களாக பிரிந்தார்களோ எத்தனை ஜமாத்துகளாக பிரிந்தார்களோ எல்லா பிரிவினருமே குல்லு ஹெஸ்பின் பிமா லதேஹிம் ஃபரிஹோன் தங்களிடத்தில் இருக்க வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள் நாங்கள் தான் வெற்றியில் இருக்கிறோம் நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு போவோம் என்று ஒவ்வொரு பிரிவினரும் வெற்றி பெற்று நான் தாங்கள் தான் வெற்றி பெற்றவர் என்று மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட முஷிக்குகளோடு முஸ்லீம்களை நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அருமை சகோதரர்களே ஒவ்வொரு பிரிவும் தாங்கள் தான் வெற்றியில் இருக்கிறோம் என்று கொண்டாடுகிறார்கள் என்றால் அப்படி என்றால் யார் வெற்றியில் இருப்பவர்கள் இதைத்தான் கண்மணி நாயம் சல்லல்லா அலுவலாம் பிரபலமான ரதீசர் சொன்னார்கள் நிச்சயமாக பனு இஸ்ராயல்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிந்தார்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிந்தார்கள் என்னுடைய உம்மத்து எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரியும் ஆனால் அதில் ஒன்றே ஒன்று தான் வெற்றி பெற்ற கூட்டம் ஒன்றே ஒன்று தான் வெற்றி பெற்ற கூட்டம் இங்கே நாம் விளங்க வேண்டும் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தனித்தனி பிரிவுகளாக பிரிவதை உற்சாகப்படுத்தவில்லை சில பேர் இந்த அதிசா வச்சு ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க எழுபத்தி மூணு கூட்டமாக பிரிவுன்னு சொல்லி அதனால் நீ ஒரு ஜமாத்து நான் ஒரு ஜமாத்து நான் ஒரு அமைப்பு நீ ஒரு அமைப்பு நான் ஒரு இயக்கம் நீ ஒரு இயக்கம் பிரிச்சுக்கிறது தப்பு இல்லை அருமணி நாயம் சல்லா அலிஸ்லாம் இந்த ஹதீஸை சொன்னது எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரியுங்கள் என்று என்கரேஜ் பண்ணதுக்காக சொன்னதில்ல அந்த எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரிந்தாலும் எழுபத்தி ரெண்டு கூட்டம் நரகவாசிகள் திருக்கத்தும் நாஜியா ஒரே ஒரு வெற்றி பெற்ற கூட்டத்தை தவிர என்னோட உமத்தில் எழுபத்தி மூணாக பிரிவாங்க பல குரூப்பாக போவாங்க ஆனால் அவர்கள் அத்தனை பேர் நரவாதிகள் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர ஃபிருகத்தம் நாஜியா வெற்றி பெற்ற கூட்டம் அதுதான் அதுதான் சஹாபாக்கள் கடல் யாரை சொல்லலாம் மன்ஹும் எழுபத்தி ரெண்டு கூட்டம் நரகத்துக்கு போயிட்டாங்கடா ஒரே ஒரு கூட்டம் வெற்றி பெற்ற கூட்டம் யார் என்று கேட்டார்கள் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அப்போ தான் சொன்னாங்க மா அனா அலேஹி வா சஹாபி நானும் இந்த சஹாபாக்களும் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றோமோ அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அருமை சகோதரர்களே நமக்கு முன்மாதிரி சத்திய சஹாபாக்கள் ரபுல் ஆலமீன் இன்றைக்கி நம்ம யாரையாவது நம்ம பையன் நல்லா படிக்கலன்றா நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா படிக்கிற பையனை காட்டி டேய் அவனை மாதிரி படிறா அவனை மாதிரி அவன்கிட்ட கேள்றா எப்படி அவன் எப்படி ஷெடியூல் போட்டு படிக்கலான்னு கேளு நல்ல வீரனாக இருந்தா அவனை மாதிரி வீரனாக இருக்குண்டா எப்படி ஒப்பிடுகிறோமா இல்லையா ரப்புல் ஆலமீன் மூமியினுடைய ஈமானையும் ஒப்பிடுகின்றான் யாருடைய ஈமான மாதிரி இருக்கும் நம்ம ஈமான் யாருடைய ஈமானை போன்று நம்ம ஈமான் இருக்க வேண்டும் இவருடைய ஈமானை போன்று அவருடைய ஈமானை போன்ற இல்லை ஒய்தா கீழலகும் ஆமினோ கமா ஆமனன்னாஸ் மனிதர்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்டால் யார் சொல்கிறான்லா முனாஃபிக்களை பற்றி சொல்லும் சூரத்தில் பக்கராவுடைய ஆரம்பத்தில் சொல்கிறான் மற்ற மனிதர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லப்பட்டால் ஓ காலு அவர்கள் சொல்லுவார்கள் அந்நோமினு கமா ஆமன சுஃபஹா மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாம் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கேட்பார்கள் இங்கே அல்லாஹ் யாரை ஈமான் கொள்ள சொல்கிறான் மனிதர்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள் குரான் இறங்கும் பொழுது ஈமான் கொண்ட மனிதர்கள் யார் குரான் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஈமான் கொண்ட மனிதர்கள் யார் குரான் இரண்டி கொண்டு பொழுது மூமிங்களே என்று அல்லாஹ் முகாத்தப் செய்து செகண்ட் பிரசனாக விழித்தானே அந்த விழிப்புக்கு தகுதியானவர் யார் சத்திய சஹாபாக்கள் அப்ப அல்லாஹ் சொல்றான் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் இந்த சஹாபாக்களுடைய ஈமானை போன்று ஈமான் கொள்ளுங்கள் சஹாபாக்களை போன்று ஈமான் கொள்ளுங்கள் அப்போ ஒரு ஈமானுக்கு மிஸ்தாக்காக ஒரு ஈமானுக்கு மேயாராக ஒரு ஈமானுக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக ரபுல் ஆலமீன் ஆக்குவது சஹாபாக்களுடைய ஈமானை அதுதான் கண்மணி நாயம் சல்லல்லா சொன்னார்கள் மா ஆனால் அழகி வசாபி நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த நிலையில் இருக்கிறோமோ இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோமோ அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்க அந்த ஆலிம்சா சொன்னார் இந்த ஆலிம்சா சொன்னார் அந்த அஜரத் சொன்னார் இந்த ஷேக் சொன்னார் இந்த பீர் சொன்னார் என்று மற்றவர்களை பார்த்து வழிகிட்டு விடாதீர்கள் என்று அல்லா ரபுல்லாலும் எச்சரிக்கின்றான் அருமை சகோதரர்களே இப்படி அல்லாவுடைய மார்க்கத்தை சிதறடிப்பதற்காக பிளவுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அப்துல்லா இபின் சபா நிறைய பிதாத்துகளை மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்களை மார்க்கத்தில் இல்லாத குளறுபடிகளை மார்க்கத்தின் பெய்யால் செய்ய ஆரம்பித்தான் எப்போ சஹாபாக்கள் காலத்திலேயே அந்த நேரத்தில் தான் அதற்கு அப்துல்லா இபின் மசோத் ரதி அல்லாஹுத்தலன்ற ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க சஹாபி அவர்களே நீங்கள் அல்லாவுடைய ரசூலிடத்து நேரடியாக பாடம் பயின்ற சத்திய சஹாபி அவருடைய உண்மை தோழர் ஆனால் இன்னைக்கு நிறைய பிதாத்துகள் எப்போ சஹாபாக்கள் காலத்தில் பிதாத்துகள் வந்துவிட்டது இருக்கிறது மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்கள் பிதாத்துகள் சஹாபாக்கள் காலத்திலே வந்துருச்சு அப்போ அப்துல்லா இபின் மசூத் தான் கேட்குறாங்க இந்த பிதாத்துகளை இப்படி தாறுமாற செஞ்சுட்டு இருக்கிறாங்க மார்க்கத்தின் பேரால உங்களுக்கு அதை பற்றி அபிப்பிராயம் என்னன்னு கேட்கும்பொழுது அப்போ தான் அதற்கு அப்துல்லா இபின் மசூத் சொல்கிறாங்க நாங்கள் பிதாத்துக்காரங்களில் நஹனு அஹ்லு சுன்னா நாங்கள் சுண்ணத்துக்காரர்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் பிதாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லத்தில் சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் இந்த ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட யூதர்களுடைய கைக்கூலியான அப்துல்லா இபின் சபாவால் ஏற்படுத்தப்பட்ட தாறுமாறான மார்க்கத்திற்கு முரணான கொள்கைகள் மார்க்கத்துக்கு எதிரான கொள்கைகள் குறிப்பாக சொல்லதா இருந்தால் இந்து மதத்தில் உள்ள அத்வைத கொள்கையையும் சிறுக்கியத்தான கொள்கையும் அப்படியே அல்லாவுடைய மார்க்கத்தின் பெயரால் நுழைக்கக்கூடிய இந்த கேடுகட்ட கொள்கைகள் வந்த நேரத்தில் தான் சஹாபாக்கள் சொன்னார்கள் இந்த கொள்கையிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நகனு அகலு சுன்னா நாங்கள் தான் சுண்ணத்துக்காரர்கள் சுண்ணத்துவாதிகள் என்று சொன்னார்கள் இது அந்த நேரத்திலே பிரிவுபடுத்தி காட்டுவதற்காக பிளவுகள் தனியாக போயிட்டாங்க பிதாத்வாதிகள் தனியாக போயிட்டாங்க பிதாத்துன்னு சொல்லி ஷியாக்கள் தனியாக போயிட்டாங்க அந்த நேரத்தில் உண்மையாளர்களை ஹக்கில் உள்ளவர்களை சத்தியத்தில் உள்ளவர்களை அகல ஹக்கை அடையாளப்படுத்துவதற்காக அதில் அப்துல்லா இபின் மசூத் ரதி அல்லாத்தன் சொன்ன வார்த்தை அதற்கு பிறகுதான் ஜமா என்ற சஹாபாக்களுடைய வார்த்தையும் சேர்த்து அகலு சுன்னாவல் ஜமா என்று அழைக்கப்பட்டது ஹக்கில் உள்ளவர்களை சத்தியத்தில் உள்ளவர்களை ஆனால் பிற்காலத்தில் இதுவே மருவி எப்படி கிறிஸ்தவ மதத்திலே கிறிஸ்தவ மதத்திலே அல்லாவுடைய ரசூல் ஹதரத் ஈசா அலை இஸ்லாத்து வலாம் போதித்த ஏகத்துவ மார்க்கம் சிதைத்து சின்ன பின்னப்படுத்தப்பட்டு அங்கே இந்த சென் பால் ஏற்படுத்திய ட்ரினிட்டி என்ற மூன்று தெய்வ சிறுக்கியத்தான கொள்கை அதுதான் கிறிஸ்தவம் என்று ஆகிவிட்டதோ அதே போன்ற சகோதரர்களே அல்லாவுடைய தீனலி இஸ்லாத்திலும் பிதாத்துகளை ஒழித்து அனாச்சாரங்களை ஒழித்து அல்லாவுடைய மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடிய எல்லா விதமான பிதாத்துகளை ஒழித்து ஹக் ஹக்கை மட்டும் கண்மணி நாயம் அழுத்த சுண்ணத்துக்களை மட்டும் சஹாபாக்குடைய வாழ்வியல் நெறியை மட்டும் பகிரங்கப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட அகலு சுன்னவல் ஜமா என்ற பெயர் பிற்காலத்தில் என்ன ஆகி போச்சு அந்த பிதாத்தை செய்யக்கூடியவர்கள் அனாச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள் சிறுக்கை செய்யக்கூடியவர்கள் கபரிலை போய் முட்டக்கூடியவர்கள் அங்கே போய் ஃபாத்தியா ஓதக்கூடியவர்கள் அங்கே கபரிலை போய் கையேந்தக்கூடியவர்கள் உருசு நடத்தக்கூடியவர்கள் மோழுது ஓதக்கூடியவர்கள் இன்னும் என்னென்ன இத்தியாதி இத்தியாதி பிதாத்துகள் இருக்கிறதோ அத்தனை பிதாத்துகளையும் செய்யக்கூடியவர்களுக்கு தான் என்ன பேராகி போச்சுன்னா அகலு சுன்னா ஒரு ஜமா நாங்களாம் சுண்ணத் ஜமாத்து என்னென்னா நாங்கள் மௌலுது தான் செய்வோம் அட பாவிகளா மௌலுதை ஒழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பெயர் சுனத் ஜமாத் என்பது நாங்களாம் சுண்ணத் ஜமாத்து நாங்கள் தர்காவுக்கு போகத்தான் செய்வோம் அட சண்டாளர்களா தர்கா ஒழிப்பை தர்கா வழிபாட்டை அடித்து நுறுக்குவதற்காக அதற்கு அப்துல்லா இவன் மசூத் ரதி அல்லாஹத்தாலும் ஏற்படுத்தப்பட்ட கொள்கை சுண்ணத்துல் ஜமா என்பது ஆனால் இன்னைக்கு எப்படி கிறிஸ்தவ மதத்திலே அல்லாவுடைய ஏகத்துவம் மறக்கடிக்கப்பட்டு ட்ரினிட்டி கொள்கைக்கு கிறிஸ்தவம் என்று பெயர் வந்துவிட்டதோ அதுபோன்று சுண்ணத்துகள் அழிக்கப்பட்டு சுண்ணத்துகள் மறக்கடிக்கப்பட்டு பிதாத்துகளை செய்யக்கூடியவர்கள் அந்த பிதாத்துக்காக வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் அதற்கு இல்லாத பொல்லாத இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களையும் பொய்யான ஹதீஸ்களையும் அரபியில சொல்லி ஆதாரம் காட்டி பொதுமக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன பேர் வந்துச்சுன்னா அகல சுண்ணாவல் ஜமா ஆமாம் அருமை சகோதரர்களே எதற்காக இந்த நேரத்தில் இந்த செய்தியை சொல்கிறேன் என்றால் எத்தனை விதாத்துக்கள் மார்க்கத்தின் பேரால் செஞ்சதோ இன்னைக்கு இந்த தர்கா வழிபாடாக இருக்கட்டும் அதில் சஹாபாக்கள் செஞ்சாங்களா எந்த தர்காலியா போய் எந்த கபர்லையா போய் கண்மணி நாயம் சல்லல்லாத்து தர்கா கட்டினாங்களா சஹாபாக்கள் நாலாம் பாத்தியா மூணாம் பாத்தியா புரியாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியா நூறாம் பாத்தியா ஓதுறாங்களே இந்த எந்த பாத்தியாவது சத்திய சஹாபாக்கள் ஓதிருக்கிறாங்களா ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் பேராலே வருஷ வருஷம் முழுவது இருக்கிறமே கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது சத்திய சஹாபாக்கள் வைத்திருந்ததை விடவா அதிகமாக நாம் முகப்பத்து வைத்து விட்டோம் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது சத்திய சஹாபாக்கள் வைத்திருந்த முகப்பத்திலே கோடி அல்ல கோடானு கோடி அல்ல ஒரு கால் தூசி அளவு கூட நான் முகத்து முகப்பத்து வைத்திருக்க மாட்டோம் அப்படி உயிரையே ரசூலுல்லாவுக்காடு அர்ப்பணம் செய்ய தயாராக இருந்த எந்த சஹாபியாவது கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்ல பிறந்த நாளை குறிப்பிட்டு மூழுது என்று ஓதினார்களா இதனால் தான் பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் மா அனா அலேஹி வசஹாபி இன்றைக்கி சொன்னால் என்ன ஹசரத் நீங்கள் மோழுது ஓதக்கூடாதுங்கிறீங்க அதே சுண்ண ஜமாத்து உங்களை மாதிரி தான் மார்சால் ஓதிட்டு வந்தாங்க ஓதலாங்கிறாங்க நீங்கள் தர்காவுக்கு போகக்கூடாதுங்கிறீங்க அவங்க போகலாங்கிறாங்க நீங்கள் ஃபாத்தியாக ஓதக்கூடாதுங்கிறீங்க அவங்க ஓதலாங்கிறாங்க என்று கேட்டால் அருமை சகோதரர்களே இதுக்கு நான் சொல்கிறதையும் பார்க்காதீங்க மற்றவங்க சொல்கிறதையும் பார்க்காதீங்க வேறு அந்த ஆளும் சொல்கிறதையும் பார்க்காதீங்க சத்திய சஹாபாக்கள் செய்தார்களா சஹாபாக்கள் உட்காந்து மொழுது ஓதுனாங்களா மேக்கெட்டு கட்டினாங்களா அதில் பூ தொங்க விட்டாங்களா உட்கார்ந்து ரசூலுல்லா இங்கே ஆஜராகிறாங்க என்று நம்பி எழுந்து நின்று யானபி சலாம் அலைக்கு பைத்து ஓதினார்களா இப்படிப்பட்ட சிறுக்கியத்தான கொள்கையை சஹாபாக்கள் கொண்டிருந்தார்களா எந்த சஹாபியாவது கண்மணி நாயம் சல்லல்லா கபருக்கு முன்னால் நின்று கையேந்தி யாரை சொல்லலாம் என்னை காப்பாத்துங்க எனக்கு இப்போ அருள் செய்யுங்க எனக்கு புள்ள வரம் கொடுங்க என்று பெருமான சல்லல்லா கையேந்தினார்களா எந்த சாவியாவது பேய் பிடித்தவர்களை கொண்டு வந்து ரசூலுல்லாவுடைய தர்காவிலே கட்டி போட்டு கபூரிலே கட்டி போட்டு இங்கே பேய் விரட்டப்படும் என்று போர்டு போட்டு சம்பாதித்தார்களா சத்திய சஹாபாக்களை விட நமக்கு முன்மாதிரி யார் அவர்களோட அழகிய முன்மாதிரி யார் இதைத்தானே அல்லா ரபுல்லா சொன்னார் ஓ ஆமினோ கமா ஆமன் அண்ணாஸ் இந்த ஈமான் கொண்ட மக்கள் சஹாபாக்கள் இருக்கார்களே இவர்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் இவர்களை போன்று நீங்கள் அக்கைதா கொள்ளுங்கள் இவர்களை போன்று நம்பிக்கை வைங்கள் என்று சத்திய சஹாபாக்கள் ரபுல்லால் முன்னிலைப்படுத்தினான் ஏனென்றால் சகோதரர்களே கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் ஒரு ஹதீஸை சொன்னார் என்றால் இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு அப்புறம் நான் விளங்குறது ஹதீஸை தப்பாக விளங்கியிருப்பேன் இன்னொரு ஆலயம் அவர் வேற மாதிரி விளங்கியிருப்பார் இன்னொரு ஆலயம் இன்னொரு மாதிரி விளங்கியிருப்பார் ஆனால் சத்திய சகாபக்கள் நேரிலிருந்து கேட்டவர்கள் அவர்கள் சத்தியமாக கண்மணி நாயம் சல்லல்லாத்திர போதனைகளை தவறாக விளங்க மாட்டார்கள் விளங்கியிருக்க மாட்டார்கள் எதுக்காண்டி சொல்கிறேன்னு சொன்னால் அந்த சத்திய சகாபாக்களுடைய நம்பிக்கையின் மீது தான் அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தின் அஸ்திவாரமான குரானை நிற்கின்றது சத்திய சகாபாக்கள் மேலே நம்பிக்கை போயிடுச்சு அவங்க மேலே நம்பிக்கையில் தள்ளாட்டாயிடுச்சு குரான் மேலே சந்தேகம் வந்துடும் ஏனென்றால் அந்த குரானை தொகுத்தவர்களே சகாபாக்கள் தான் கண்மணி நாயம் செல்லாத காலத்தில் அல்லா ரபுல் ஆலமீன் வானத்திலும் ஜிபிர் அலி ஒரு புத்தகத்தை கொடுத்து நபியை இந்த குரான மக்கள் கொடுத்து கொடுத்துட்டு போல வகையின் மூலமாக வந்தது எழுதப்பட்டது சஹாபாக்கள் கையால் எழுதினாங்க ரசூலை சொல்ல சொல்ல வகையை சொல்ல சொல்ல ஓலைகளிலும் தாள்களில் எழுதினாங்க அவர்கள் சேர்த்து வைத்தது தான் பிறகு அதில் தௌபக்கர் ரதி அல்லாஹன் காலத்தில் ஆரம்பித்து உஸ்மான் ரதி காலத்திலே குரான் கோர்வை செய்யப்பட்டது முழுமை பெற்றது எதற்காக இந்த சம்பவம் நினைவுபடுத்துகிறேன் என்றால் நம்முடைய அமல்களுக்கு நம்முடைய ஈமானுக்கு சஹாபாக்கள் தான் முன்னிலை சஹாபாக்கள் தான் மேயார் சஹாபாக்கள் ஈமான் தான் உரைகள் அவர்கள் செய்தார்களா கண்ணை மூடிக்கொண்டு செய்யுங்கள் நீங்கள் சத்திய சகாபாக்கள் செய்யவில்லையா உலகமே உங்களை உள்தள்ளினாலும் அந்த காரியத்திற்கு நீங்கள் ஆளாகாதீர்கள் இதற்கு பேர் தான் ஆளு சுண்ணவல் ஜமா இதற்கு பேர் தான் சுண்ணத்துல் ஜமா இப்படி சகோதரர்களே இப்படியே இந்த வரலாறு தொடர்ந்து அப்துல்லா இபின் சபாவுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து யூதர்களுடைய சூழ்ச்சி இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவிலே ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவிலும் அந்த யூதருடைய சூழ்ச்சி தொடர்ந்தது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு விரட்டப்பட்டார்கள் என்றால் இந்தியா என்ற ஒரு மாபெரும் பொக்கிஷம் ஏன்னா இந்தியாவுடைய வளம் இந்தியாவுடைய பொக்கிஷம் நமக்கு தெரியறதில்ல ரப்புல் ஆலமின் எல்லா விதமான வளங்கள் இந்த நாட்டில் வச்சிருக்கிறான் கனிம வளம் நீர் வளம் நிலவளம் மனித வளம் அத்தனை வளத்தையும் அல்ல அந்த வச்சிருக்கிறான் அதனால் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு சுதந்திரம் கொடுத்துட்டு போகும்பொழுது தங்களுடைய இந்த நாட்டை விட்டு நாம் விரட்டப்படுவதற்கு முதல் முக்கிய காரணம் இந்த முஸ்லீம்கள் தான் ஆகவே இவர்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்பதற்கு சீரழிப்பதற்காக இஸ்லாத்தின் பெயராலேயே முஸ்லீம்களை சீரழிப்பதற்காக ஆங்கிலர்கள் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தாங்க அதே நேரத்தில் அல்லா ரபுல் ஆலமீன் இந்தியாவில் முஸ்லீம்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக முஸ்லீம்களுக்கு அல்லாவுடைய மார்க்கம் சரியான வழியில் போய் சேர்வதற்காக ரெண்டு சீதேவிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் ஒன்று தார்லும் தேவ்பந்த் மதரசாவினுடைய ஃபவுண்டர் ஹதரத் காசிம் நானூத்தி ரஹமத்துலாலேயே ஒரு மிகப்பெரிய மதரசாவை நிறுவினார்கள் உருவாக்கினார்கள் கஷ்டப்பட்டார்கள் ஆங்கிலேயர்களை விரட்டினார்கள் அவர்கள் மூலமாக இன்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை குரானை ஹதீசை மக்களுக்கு போதிக்க கொண்டிருக்கின்றார்கள் இது வடநாட்டிலே தென்னாட்டிலே அல்லா ரபுல் ஆலமின் தேர்ந்தெடுத்தது அண்ணல் ஆலா ஹசரத் ரஹமத்துல்லா அலி என்று போற்றப்படக்கூடிய ஷேக் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் இவர்கள் தான் தென்னகத்தினுடைய தாய் மதரசாவான வேலூர் பாக்யா சாலியாத் மதரசாவை நிறுவியவர்கள் இவர்கள் இரண்டு பேருமே சமகாலத்தவர்கள் இவர்களை அல்லாஹ் கபுல் செய்தான் இந்த பிதாத்துகள் ஒழிக்கப்பட்டு அனாச்சாரங்கள் ஒழிக்கப்பட்டு இந்த பிதாத்து வாடிகள் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டு அல்லாவுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்கப்பட வேண்டும் பெருமானாருடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு சுண்ணத்தும் ஒளிமிக்க சுண்ணத்தும் மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் பிற்காலத்திலே தாராளம் தேவபந்து மதரசா அலமதுல்லா எந்த நோக்கத்திற்காக ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கம் அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வேலூர் பாக்கியா சாலையத்தில் இடைப்பட்ட காலத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது என்ன குழப்பம் வேண்டும் என்றால் இந்த ஆங்கிலேயர்களால் முஸ்லீம்களை சிதறடிப்பதற்காக சின்னாபின்னப்படுத்துவதற்காக முஸ்லீம்களை குழப்புவதற்காக அல்லாடைய மார்க்கத்தை சீரழிப்பதற்காக முஸ்லீம்களை ஏற்படுத்தப்பட்ட ரெண்டு அயோக்கியர்களை பிரிட்டிஷ்காரன் தேர்ந்தெடுத்தான் ஒருத்தன் மிர்சா குலாம் அகமது காதியானி என்பவன் இன்னொருத்தன் அவனுடைய மாணவனான அகமது ரசா கான் பரேலவி என்பவன் இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியறதில்லை இது எங்கே வரல வரலாறு ஏது வரலாறு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதும் கிடையாது நம்ம வேலை ஒரே வேலை என்ன ஆசிரியர் நீங்கள் போகலாங்கிறீங்க அவர் போகக்கூடாதுங்கிறாரு நீங்கள் ஓதலாங்கிறீங்க அவர் ஓதக்கூடாதுங்கிறாரு நீங்கள் ஓதக்கூடாதுங்கிறீங்க அவர் ஓதலாங்கிறாரு நாங்கள் யார் பேசி கேட்குறது இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே முஸ்லீம்களை இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களை குழப்பதற்காக ஏன் இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர் விரட்டப்பட்டார் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க முதல் காரணம் முஸ்லீம்கள் தான் அதனால் இந்த முஸ்லீம்கள் எந்த விதத்தில் நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக வரலாற்றுகளை திரிபுகள் செய்தான் அரசியலில் சூழ்ச்சி பண்ணான் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டு மார்க்கத்தில் அவன் செய்த சூழ்ச்சி ரெண்டு சூழ்ச்சி ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தான் ஒன்று மிர்சா குலாம் முகமது காதியான் என்பவன் ரசூலுல்லாவுக்கு பிறகு தன்னை தான் நபி என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு லண்டனிலே அடைக்கலம் பெற்று லண்டனிலே மையமாக வைத்து உலக முஸ்லீம்களை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய மிர்சா குலாம் முகமது காதியானி கூட்டத்தைச் சேர்ந்த காதியானிகள் இன்னொருத்தர் அகமது ரசா கான் பரேலவி என்பவன் அந்த மிர்சா குலாம் முகமது மாணவன் இவன் ஸ்டூடெண்ட்டு இவன் யார் அப்படின்னு சொன்னால் இந்த அப்துல்லா இபின் சபாவுடைய கொள்கையை ஷியாக்களுடைய கொள்கையை கபர் வணக்கத்திலிருந்து உருசிலிருந்து பிதாத்திலிருந்து என்னென்ன அனாச்சாரங்கள் இருக்குதோ அத்தனை அனாச்சாரங்களும் இந்தியாவில் அழிந்து விடாமல் பாதுகாத்து கொண்டிருந்தவன் இந்த அகமது ரசா கான் பரேலவி என்பவன் அருமை சகோதரர் இது நம்முடைய பழைய வரலாறு இப்பொழுது நமக்கு சூழ்நிலை என்னவென்றால் இப்போது சூழ்நிலை என்னவென்றால் நாம் எந்த பெயரிலும் மார்க்கத்தை பிளவுபடுத்துவதற்கோ மார்க்கத்தை அல்லாவுடைய மார்க்கத்தை குழப்புவதற்கோ அல்லாவுடைய மார்க்கத்தை சின்ன பின்னப்படுத்துவதற்கோ நீ இந்த குரூப்பு நான் அந்த குரூப்பு நான் அந்த ஜமாத்து அந்த ஜமாத்து நாங்கள் தான் சொர்க்கத்தை ஃபஸ்ட் ரேங்க் நீங்கள் செகண்ட் ரேங்க் என்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த முஸ்லீமுக்கும் அருகதை கிடையாது நமக்கு அப்படிப்பட்ட அனுமதியும் கொடுக்கப்படவில்லை ஏன் சத்திய நபிமார்களுக்கு மத்தியிலேயே நபிமார்களுக்கு மத்தியிலேயே இந்த நபி உயர்ந்தவர் இந்த நபி தாழ்ந்தவர் என்று சொல்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது லானு ஃபர்ரிக் பைனா ஹதிமிர் சொல்லி லானு ஃபர்ரக் பைன ஹதிமீன சொல்லி அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகின்றான் மூமின்களை நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் எந்த நபிமார்களுக்கு பற்றி நாங்கள் பாகுபாடு காட்ட மாட்டோம் எல்லாமே அல்லாட நபிமார்கள் ஏத்தான் பெருமான சல்லல்லா அலிசர்கள் நஹனுல் அம்பியா அவுலாது அல்லாத் நாங்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் நாங்கள் நபிமார்கள் இருக்கிறோமே ஒரு தாய் பிள்ளைகள் எங்கள் எல்லாருடைய மார்க்கம் தீனுனா தீனும் வாஹை சஹி முஸ்லிம் ரசோல்லா சொல்றாங்க அதீஸ் நகனுல் அம்பியா அவுலாது அல்லாத்தேன் நாங்கள் ஒரே தாயுடைய மக்கள் தீனுனா தீனு வாஹை எங்கள் எல்லோருடைய மார்க்கம் ஒரே மார்க்கம் தான் அருமை சகோதரர்களே அல்லாவுடைய இந்த ஒரே மார்க்கத்தை நாம் பிளவுபடுத்துவதற்கோ குழப்புவதற்கோ அனுமதி இல்லை ஆனால் இன்றைக்கி என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிதாத்துக்கள் அனாச்சாரங்கள் சிறுக்கு இது எல்லாத்தையும் செய்கிறவங்க தான் சுன்னத் ஜமாத் என்ற பெயரிலே கேரளாவிலே கேரளாவிலே நீங்கள் எந்த ஒரு முஸ்லீமை பார்த்தாலும் சரி ரெண்டு முஸ்லீம் சந்திச்சிட்டாங்கன்னா கேரள முஸ்லீம் மத்தியில் முதல்ல கேட்குறது நீ எந்த ஜமாத்து சுன்னி ஜமாத்தா முஜாஹித் ஜமாத்தா அகில ஹதீஸா அகில குரானா என்றால் அந்த அளவுக்கு அந்த பிரிவினைவாதம் கேரள முஸ்லீம் மத்தியில் ஊட்டி வளர்க்கப்பட்டு விட்டது கேரள முஸ்லீம் மத்தியிலே இந்த பிரிவினைவாதம் முழுமையான முறையில் ஊட்டி வளர்க்கப்பட்டு விட்டது அதன் விளைவாக ரெண்டு முஸ்லீம் சந்திச்சு கொண்டாலே நீ எந்த அமைப்பு நீ எந்த ஜமாத்து என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலைக்கு மத்தியிலே அதே ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது ஒரு சில முஸ்லியார்கள் கேரளாவிலே ஒரு சில முஸ்லியார்கள் முஸ்லீம்களை பாகுபடுத்தி முஸ்லீம்களை பிளவுபடுத்தி நாமெல்லாம் சுன்ன ஜமாத்து ஏனென்றால் அந்த முஸ்லியார்கள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேரளாக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க நானும் போயிருந்தேன் அங்கே பேசக்கூடிய அத்தனை பேச்சுக்களும் அத்தனை துவாக்களும் யாழ்லா சுன்ன ஜமாத்தை காப்பாத்து யாழ்லா சுன்ன ஜமாத்துக்கு வெற்றியை கொடு யாழ்லா எப்படின்னா யா நம்ம கேட்போம் இல்லையா யாழ்லா முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடு காஃபிர்களை நாசமாக்கணும் சொல்லி அந்த மாதிரி அங்கே துவா சுன்ன ஜமாத்துக்கு வெற்றி கொடு முஜாஹிதுகளை நாசமாக்கு யாழ்லா சுன்ன ஜமாத்து சொர்க்கத்தை கொடு முஜாஹிதில் நரகத்துக்கு அனுப்பு சுனஜமா சுனஜமா சுனஜமாத் என்ற பெயரிலேயே அவர்கள் பிளவுபடுத்தி கேரளா முஸ்லீம்களை பிளவுபடுத்தியது போன்று தமிழகத்திலும் இந்த சூழ்ச்சியை கையாளுவதற்காக அந்த முஸ்லியார்கள் கால் பதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதைத்தான் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் எப்படி அல்லாவுடைய ஒரே மார்க்கமாக நமக்கு ஆயிரம் பிரிவுகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனைனா ஒன்று வந்துடுறோம் சகோதரத்தோடு இருக்கிறோம் முகப்பத்தா இருக்கிறோம் அல்லாவுடைய ரசூல் சொன்ன மார்க்கம் சத்திய சகாபாக்கள் வாழ்ந்து காட்டிய மார்க்கம் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் நமக்கு மத்தியிலே ஆயிரம் மனக்கசப்புகள் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் ஆனால் நான் அடிக்கடி சொல்வதுண்டு நமக்கு மத்தியிலே பல பிரிவுகள் இருக்கலாம் பல அமைப்புகள் இருக்கலாம் இன்ஷா அல்லா நாம் அத்தனை பேருமே ஃபிர்கத்து நாஜியா என்ற அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் இன்ஷா அல்லா அதில் சந்தேகம் இல்லை நமத்தில் கருத்து வேறுபாடுக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் இந்த கேரளாவில் உள்ள இந்த சுன்னத் ஜமாத் என்ற பெயரிலே பிதாத்துகளை உருவாக்கி பிதாத்துகளை அனாச்சாரங்களை மார்க்கமாக்கி இல்லாத பொல்லாத சிறுக்களை உருவாக்கி பெரியவங்க காலில் விழுந்து வணங்குறது ஷேக் காலில் விழுந்து வணங்குறது ஷேக் கையெடுத்து ஒட்டிக்கிறது செல்ஃபோனில் ஷேக்குடைய ஃபோட்டோ வச்சுக்கிறது அந்த ஃபோட்டோ பார்த்து பார்த்து கண்ணில் ஒத்திக்கிறது இந்த மாதிரி கேடுகட்ட அத்வைத கொள்கைக்கு சொந்தக்காரர்களான இவர்கள் தமிழகத்திலும் கால் பதிக்க ஆரம்பித்து தற்போது தமிழகம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள்லாம் சுன்ன ஜமாத்தாக்கும் என்ற பெயரிலே சில பணக்காரர்களை செல்வந்தர்களை கையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மானா சுன்னத் ஜமாத் மாநாடு சுன்னத் ஜமாத் கூட்டம் சுன்னத் ஜமா சுன்னத் ஜமா சுன்னத் ஜமா சுன்னத் ஜமாத் என்ற பெயரிலே விஷ வித்துக்களை விரித்து நம்மளை பிளவுபடுத்த வருகிறார்கள் இந்த நேரத்தில் முஸ்லீம்களாகிய நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சகோதரர்களே அல்லாஹ் ரசூல் சல்லா அலிஸ்லம் எங்கேயுமே சுன்னத் ஜமாத் தான் வெற்றி பெற்றவர்கள் சொல்லலை சுன்ன ஜமாத் என்று அதற்கு அப்துல்லா இபின் மசூத் ரதி அல்லாத்துல முதல் முதலாக சொன்ன வார்த்தை அவர்கள் பாத்தில்காரர்களிடத்திலிருந்து பிதாத்துக்காரர்களிடத்திலிருந்து தங்களை அடையாளப்படுத்துவதற்காக சொன்ன வார்த்தை ஆனால் இன்னைக்கு எப்படி கிறிஸ்தவ மதத்திலே அல்லாவுடைய ஏகத்துவம் புறக்கணிக்கப்பட்டு சென் பால் ஏற்படுத்திய ட்ரினிட்டி அதுதான் கிறிஸ்தவமாக மாறிவிட்டதோ அதுபோன்று அதற்கு அப்துல்லா இபின் மசூத் ரதி அல்லாஹுத்தலானோ எந்த அர்த்தத்தில் எந்த பொருளிலே அதில் சுன்னா என்று பேர் சொன்னார்களோ அது புறக்கணிக்கப்பட்டு எல்லா விதமான பிதாத்தையும் செய்யக்கூடியவர்கள் இந்த சுன்ன ஜமாத் என்று போற்றப்பட ஆரம்பித்து விட்டார்கள் முஸ்லீம்கள் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற கேரள முஸ்லியார்கள் வெளிப்படையாக பேர் சொல்லி சொல்ல நான் தயார் கேரளாவில் ரெண்டு முஸ்லியாக இருந்தார்கள் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் கேபி அபுபக்கர் முஸ்லியார் அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய லடா எங்கே போனாலும் அதில் கேபி அபுபக்கர் முஸ்லியார் மூத்தாயிட்டார் இப்போ ஏபி அபுபக்கர் முஸ்லியார் வந்து அங்கே தனி ரோல் அங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை அவர் தான் அங்கே ராஜாகம் ஏராளமான மதரசாக்கள் ஏராளமான ஸ்தாபனங்கள் ஏராளமான எத்திமகானாக்கள் அதற்காக நிறைய வெளிநாடுகளில் வசூல்கள் அவங்க செஞ்சுட்டு போட்டு என்னென்ன கிதமத்தோ ஆனால் சுன்னஜமா சுன்னஜமாத் என்ற பெயரிலே அங்கே மார்க்கத்தை கேரளாவில் பிளவுபடுத்தியது போன்று அதே ஏபி அபுபக்கர் முஸ்லியார் என்பவர் இங்கே தமிழகத்தில் சில சில செல்வந்தர்களை சேர்த்து கொண்டு அதே சுன்னத் ஜமாத் என்ற பெயரில் இங்கேயும் கால் ஊன்ற வருகிறார் இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் மிக மிக கவனமாக இருந்து அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் மட்டும்தான் மார்க்கம் ஒரே மார்க்கம் கண்மணி நாயகம் ரசோலை கரீம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிளவுபட்ட மார்க்கத்தை நமக்கு சொல்லித்தரவில்லை வெள்ளை வெளியே என்ற பளிச்சென்ற மார்க்கத்தில் விட்டு சென்றிருக்கிறார்கள் சத்திய சகாபாக்கள் அல்லாவுடைய மார்க்கத்தின் பெயரால் எங்கேயுமே பிளவுபட்டிருக்கவில்லை எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஒரே சகோதரத்துவம் என்ற சகோதரத்துவத்தோடு பாடுபட்டார்கள் அந்த சகோதரத்துவத்தை நாம் நிலைநாட்டும் விதத்திலே இது போன்ற இந்த முஸ்லியார்களுடைய பேச்சு பேச்சுக்களை நம்பாமல் அவர்களை புறந்தள்ளி நாம் எல்லோருமே முஸ்லீம்கள் எல்லோருமே சகோதரர்கள் என்ற நினைப்போடு வாழ்ந்து அந்த சகோதரத்துவ எண்ணத்தோடவே வாழக்கூடிய பாக்கிய தருவானாக ஏனென்றால் ரப்புல் ஆலிம் தன்னுடைய திருமணில் சொல்கின்றான் ரப்பனா ஒலா தஜால் குலூவினா ஹில்லல் இல்லதீனா ஆமனும் ரப்புல் ஆலமினே நீ எந்த ஒரு காலகட்டத்திலும் இன்னொரு மூமின் மீது எனக்கு கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தி விடாது கெட்ட பார்வை உள்ளத்தில் ஏற்படுத்தி விடாது கெட்ட சிந்தனைகள் ஏற்படுத்தி விடாது எல்லா மூவிங்களையும் சகோதரனாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று அல்லாவிடத்தை கேட்க சொல்கின்றான் அந்த நிலையில் கேட்போம் எல்லோரும் முஸ்லிம்கள் எல்லோரும் கண்மணி நாயம் சல்லல்லாத்துடைய உம்மத்தினர்கள் இன்ஷா அல்லா நாம் எல்லோரும் சொர்க்கத்திற்கு போக பாடுபடுவோம் சொர்க்கத்துக்கு செல்வோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் வல்ல ரபுல் ஆலமி நம்முடைய நம்பிக்கைகளை உறுதியான உண்மையான நம்பிக்கையாக ஆக்கி வைப்பானாக வாஹர் தாவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தாலா வரகாத்து